ஹதீஸ் ஆயிரத்தி நானூற்றி அறுபது அபு ஹுரேரார் அலி அல்லாஹும் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் உங்களில் ஒருவர் தன் படுக்கைக்கு வந்தால் தன் வேட்டியின் ஓரத்தால் அந்த படுக்கையை உதரட்டும் ஏனெனில் அதன் உள்ளே என்ன உள்ளது என்பதை அறிய மாட்டார் பின்பு பிஸ்மிக ரொப்பி வதாத்து ஜன்பி وبك أرفعه إن أمسكت نفسي فارحمها وإن أرسلتها என கூறட்டும் என்று நபி அலிஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் புகாரி ஆறு மூன்று இரண்டு பூஜ்ஜியம் முஸ்லிம் இரண்டு ஏழு ஒன்று நான்கு துவாவின் பொருள் இறைவா உன் பெயரால் என் விழாவை பூமியில் வைக்கிறேன் உன் மூலமே அதை உயர்த்துவேன் என் உயிரை நீ எடுத்துவிட்டால் அதற்கு அருள் புரிவாயாக அதை நீ அனுப்பினால் நல்லவர்களான உன் அடியார்களை நீ பாதுகாப்பது மூலம் அந்த உயிரை அதாவது என்னை நீ பாதுகாப்பாயாக